بسم الله الرحمن الرحيم الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم والذين آمنوا وعملوا الصالحات الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم وأصلح بالهم ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل وأن الذين آمنوا اتبعوا الحق من ربهم كذلك يضرب الله للناس أمثالهم அத்தியாயம் முஹம்மத் மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் முப்பத்தி எட்டு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் எவர்கள் சத்தியத்தை நிராகரித்தார்களோ மேலும் அல்லாஹுவின் வழியை விட்டு தடுத்தார்களோ அவர்களின் செயல்களை அல்லாஹு வீணாக்கிவிட்டான் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தார்களோ மேலும் முகம்மதின் மீது இறக்கியருளப்பட்டதை அது முழுக்க முழுக்க அவர்களின் அதிபதியிடமிருந்து வந்த சத்தியமாகும் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களின் தீமைகளை அல்லாஹு அவர்களை விட்டு களைந்து அவர்களின் நிலைமைகளை சீர்திருத்தி விட்டான் இதற்கு காரணம் நிராகரிப்பாளர்கள் அசத்தியத்தை பின்பற்றினார்கள் ஆனால் இறை நம்பிக்கையாளர்களோ தங்களின் இறைவனிடமிருந்து வந்த சத்தியத்தை பின்பற்றினார்கள் இவ்வாறு அல்லாஹு மக்களுக்கு அவர்களின் சரியான அந்தஸ்தை காண்பித்துக் கொடுக்கின்றான் فَإِذَا لَقِيتُمُ الَّذِينَ كَفَرُوا فَضَرْبَ الرِّقَابِ حَتَّى إِذَا أَثْخَنْتُمُوهُمْ فَشُدُّوا الوثاق فإما منا فإما منا بعد وإما فداء حتى حَتَّى تَضَعَ الْحَرْبُ أَوْزَارَهَا ذَلِكَ وَلَوْ يَشَاءُ اللَّهُ لَانتَصَرَ مِنْهُمْ وَلَكِن لِّيَبْلُوَ بَعْضَكُم بِبَعْضٍ وَالَّذِينَ قُتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ فَلَن يُضِلَّ أَعْمَالَهُمْ ۗ سيهديهم ويصلح بالهم ويدخلهم الجنة عرفها لهم எனவே இறை நிராகரிப்பாளர்களை நீங்கள் போரில் சந்திக்க நேர்ந்தால் முதல் வேலை கழுத்துகளை வெட்டுவதுதான் அவ்வாறு அவர்களை நீங்கள் முற்றிலும் அடக்கி ஒடுக்கிவிட்டால் கைதிகளை இறுக்கமாக கட்டிவிடுங்கள் அதன் பிறகு அவர்களின் மீது நீங்கள் கருணை காட்டலாம் அல்லது ஈட்டுத்தொகை பெறலாம் உங்களுக்கு இதற்கான உரிமை இருக்கிறது போர் ஓயும் வரையில் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பணி அல்லாஹு நாடியிருந்தால் அவனே அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருப்பான் ஆயினும் இந்த வழியை அவன் மேற்கொண்டது உங்களில் சிலரை வேறு சிலரை கொண்டு சோதிப்பதற்காகத்தான் மேலும் எவர்கள் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்படுவார்களோ அவர்களின் செயல்களை அல்லாஹு ஒருபோதும் வீணாக்கிவிட மாட்டான் அவன் அவர்களுக்கு வழிகாட்டுவான் அவர்களின் நிலைமையை சீர்படுத்துவான் மேலும் எந்த சுவனத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றானோ அந்த சுவனத்தில் அவர்களை நுழைவிப்பான் أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم وَالَّذِينَ كَفَرُوا فَتَعْسًا لَهُمْ وَأَضَلَّ أَعْمَالَهُمْ ذَلِكَ بِأَنَّهُمْ كَرِهُوا مَا أَنزَلَ اللَّهُ فَأَحْبَطَ أَعْمَالَهُمْ أَفَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَيَنظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الَّذِينَ مِن قَبْلِهِمْ ۚ دَمَّرَ اللَّهُ عَلَيْهِمْ وَلِلْكَافِرِينَ أَمْثَالُهَا ذَلِكَ بِأَنَّ اللَّهَ مَوْلَى الَّذِينَ آمَنُوا وَأَنَّ الْكَافِرِينَ لَا مَوْلَى لَهُمْ إِنَّ اللَّهَ يُدْخِلُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ وَالَّذِينَ كَفَرُوا يَتَمَسَّكُونَ يَتَمَتَّعُونَ وَيَأْكُلُونَ كَمَا تَأْكُلُ الْأَنْعَامُ وَالنَّارُ مَثْوًى لَهُمْ இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி புரிந்தால் அவன் உங்களுக்கு உதவி வழங்குவான் மேலும் உங்களின் பாதங்களை உறுதிப்படுத்துவான் ஆனால் யார் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு அழிவுதான் மேலும் அல்லாஹ் அவர்களுடைய செயல்களை பயனற்றதாக்கி விட்டிருக்கின்றான் அதற்கு காரணம் அல்லாஹ் இறக்கி வைத்ததை அவர்கள் வெறுத்தார்கள் எனவே அல்லாஹ் அவர்களின் செயல்களை வீணாக்கிவிட்டான் அவர்கள் பூமியில் சுற்றித்திருந்து அவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களின் கதி என்னவாயிற்று என்று பார்க்கவில்லையா அவர்களுக்குரிய அனைத்தையும் அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ் திருப்பிவிட்டான் மேலும் இதை போன்ற விளைவுகள் தாம் இந்த நிராகரிப்பாளர்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இதற்கு காரணம் நம்பிக்கையாளர்களுக்கு பாதுகாவலனாகவும் உதவி புரிபவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதே மேலும் நிராகரிப்பாளர்களுக்கு பாதுகாவலனும் உதவியாளனும் எவரும் இல்லை இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவோரை சின்னமாக அல்லாஹு சுவனங்களில் புகுத்துவான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் மேலும் நிராகரிப்பாளர்கள் உலகில் சில நாள் வாழ்வின் சுவையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கால்நடைகளைப் போன்று உண்டு பருகிக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அவர்கள் இறுதியில் சென்றடையும் இடம் நரகமாகும் وَكَأَيِّن مِّن قَرْيَةٍ هِيَ أَشَدُّ قُوَّةً مِّن قريتك التي أخرجتك أهلكناهم فلا ناصر لهم أفمن كان على بينة من رب به كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم مثل الجنة التي وعد المتقون فِيهَا أَنْهَارٌ مِّن مَّاءٍ غَيْرِ آسِنٍ وَأَنْهَارٌ مِّن لَّبَنٍ لَّمْ يَتَغَيَّرْ طَعْمُهُ وَأَنْهَارٌ مِّن خَمْرٍ وَأَنْهَارٌ مِّنْ خَمْرٍ لَّذَّةٍ لِّلشَّارِبِينَ وَأَنْهَارٌ مِّنْ عَسَلٍ مُّصَفًّى وَلَهُمْ فِيهَا مِن كُلِّ الثَّمَرَاتِ وَمَغْفِرَةٌ مِّن ربهم كمن هو خالد في النار وسقوا ماء حميما فقطع أمعاءهم நபியே உம்மை வெளியேற்றிய உம்முடைய ஊரை விடவும் அதிக வலிமை கொண்ட எத்தனையோ ஊர்கள் இருந்திருக்கின்றன அவற்றை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம் பிறகு அவர்களை காப்பாற்றுபவர் யாரும் இருக்கவில்லை தம் அதிபதியிடமிருந்து வந்த தெளிவான வழிகாட்டுதலில் இருப்பவர் எவர்களுக்கு தங்களின் தீய செயல்கள் அழகாக்கப்பட்டு தங்களின் மன இச்சைகளை பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சமமாக முடியுமா என்ன இரையச்சமுள்ளவர்களுக்கு சுவனம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது அதன் மகத்துவம் இதுவே அதில் தூய்மையான நீராறுகளும் சிறிதும் சுவை குன்றாத பாலாறுகளும் குடிப்பவர்களுக்கு சுவையூட்டும் மது ஆறுகளும் சுத்தமான தேனாறுகளும் ஓடிக்கொண்டிருக்கும் மேலும் அங்கே அவர்களுக்கு எல்லாவிதமான கனிகளும் இருக்கும் அவர்களின் இறைவனிடமிருந்து மன்னிப்பும் கிடைக்கும் இத்தகைய சுவன பாக்கியத்தை பெறும் மனிதர்களுக்கு நரகத்தில் நிரந்தரமாக வீழ்ந்து கிடந்து கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டு குடல்களெல்லாம் துண்டு துண்டாக்கப்படுகின்றவர்கள் ஒப்பாவார்களா وَمِنْهُمْ مَنْ يَسْتَمِعُ إِلَيْكَ حَتَّى إِذَا خَرَجُوا مِنْ عِنْدِكَ قَالُوا لِلَّذِينَ أُوتُوا الْعِلْمَ مَاذَا قَالَ آنِفًا أُولَئِكَ الَّذِينَ طَبَعَ اللَّهُ عَلَى قُلُوبِهِمْ وَاتَّبَعُوا أَهْوَاءَهُمْ وَالَّذِينَ اهْتَدَوْا زَادَهُمْ هُدًى وَآتَاهُمْ تَقْوَاهُمْ فَهَلْ يَنظُرُونَ إِلَّا السَّاعَةَ أَن تَأْتِيَهُم بَغْتَةً فَقَدْ جَاءَ أَشْرَاطُهَا فَأَنَّى لَهُمْ إِذَا جَاءَتْهُمْ ذِكْرَاهُمْ அவர்களில் சிலர் உமது பேச்சை காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பிறகு உம்மை விட்டு வெளியே சென்றால் ஞானம் வழங்கப்பட்டவர்களிடம் கேட்கின்றார்கள் இவர் இப்போது என்ன சொன்னார் இத்தகையோரின் உள்ளங்களில் அல்லாஹு முத்திரையிட்டு விட்டான் மேலும் இவர்கள் தங்களின் மன இச்சைகளை பின்பற்றுவோராயிருக்கின்றனர் ஆனால் எவர்கள் நேர்வழி பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு நேர்வழியில் இன்னும் அதிக முன்னேற்றத்தை அளிக்கின்றான் அவர்களுக்குரிய இரையச்சம் எனும் தன்மையையும் அவர்களுக்கு வழங்குகின்றான் என்ன இந்த மக்கள் மறுமை நாள் தங்களிடம் திடீரென வந்துவிட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்களா அதன் அடையாளங்கள் வந்துவிட்டனவே அந்நாளே அவர்களிடம் வந்துவிட்டால் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு எந்த வாய்ப்புதான் எஞ்சியிருக்கப் போகிறது فاعلم أنه لا إله إلا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم متقلبكم ومثواكم நபியே நன்கு அறிந்து கொள்ளும் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறெவரும் இல்லை மேலும் உம் பிழைகளுக்காகவும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்களுக்காகவும் மன்னிப்பு கேளும் அல்லாஹ் உங்கள் செயல்பாடுகளையும் அறிகிறான் உங்கள் தங்குமிடத்தையும் அறிகிறான் وَيَقُولُ الَّذِينَ آمَنُوا لَوْلَا نُزِّلَتْ سُورَةٌ فَإِذَا أُنْزِلَتْ سُورَةٌ مُحْكَمَةٌ مُحْكَمَةٌ وَذُكِرَ فِيهَا الْقِتَالُ رَأَيْتَ الَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ يَنظُرُونَ إِلَيْكَ نَظَرَ الْمَغْشِيِّ عَلَيْهِ مِنَ الْمَوْتِ فَأَوْلَىٰ لَهُمْ طَاعَةٌ وَقَوْلٌ مَّعْرُوفٌ فَإِذَا عَزَمَ الْأَمْرُ فَلَوْ صَدَقُوا اللَّهَ لَكَانَ خَيْرًا لَّهُمْ فَهَلْ عَسَيْتُمْ إِن تَوَلَّيْتُمْ أَن تُفْسِدُوا فِي الْأَرْضِ وَتُقَطِّعُوا أَرْحَامَكُمْ أُولَئِكَ الَّذِينَ لَعَنَهُمُ اللَّهُ فَأَصَمَّهُمْ وَأَعْمَى أَبْصَارَهُمْ போர் புரியும்படி ஆணையிடும் ஓர் அத்தியாயம் எதுவும் ஏன் இறக்கி அருளப்படுவதில்லை என்று இறை நம்பிக்கையாளர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் போர் பற்றி கூறப்பட்ட உறுதியான ஓர் அத்தியாயம் இறக்கி அருளப்பட்ட போது உள்ளங்களில் பிணி இருந்தவர்கள் மரணத்தால் சூழப்பட்டவன் பார்ப்பதைப் போன்று உம்மை பார்த்ததை நீர் கண்டீர் அந்தோ அவர்களுடைய நிலை பரிதாபத்திற்குரியதுதான் கீழ்ப்படிந்தோம் என்று ஒப்புக்கொள்வதும் நல்ல நல்ல சொற்கள் பேசுவதும் அவர்களின் உதட்டளவில் தான் உள்ளன திட்டவட்டமான கட்டளை கொடுக்கப்பட்ட போது அல்லாஹுவிடம் அவர்கள் அளித்த வாக்குறுதியில் உண்மையானவர்களாய் அவர்கள் நடந்திருந்தால் அது அவர்களுக்கு நல்லதா இருந்திருக்கும் இனி இது தவிர வேறெதையும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியுமா நீங்கள் பின்வாங்கி செல்வீர்களாயின் பூமியில் நீங்கள் மீண்டும் அராஜகம் விளைவிப்பீர்கள் என்பதையும் மேலும் நீங்கள் பரஸ்பரம் உங்கள் உறவுகளை துண்டித்து விடுவீர்கள் என்பதையும் தவிர இத்தகையோரை அல்லாஹு சபித்து விட்டான் மேலும் அவர்களை செவிடர்களாயும் குருடர்களாயும் ஆக்கிவிட்டான் أَفَلَا يَتَدَبَّرُونَ الْقُرْآنَ أَمْ عَلَى قُلُوبٍ أَقْفَالُهَا إِنَّ الَّذِينَ ارْتَدُّوا عَلَى أَدْبَارِهِمْ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُمُ الْهُدَى الشَّيْطَانُ سَوَّلَ لَهُمْ وَأَمْلَى لَهُمْ ذَلِكَ بِأَنَّهُمْ قالوا للذين كرهوا ما نزل الله سنطيعكم في بعض الأمر والله يعلم إسرارهم فكيف إذا توفت هم الملائكة يضربون وجوههم وأدبارهم ذلك بأنهم اتبعوا ما أسروا أَسْخَطَ اللَّهَ وَكَرِهُوا رِضْوَانَهُ فَأَحْبَطَ أَعْمَالَهُمْ இவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லது அவர்களின் இதயங்கள் மீது கூட்டுகள் போடப்பட்டிருக்கின்றனவா உண்மை யாதனில் எவர்கள் தங்களுக்கு நேர்வழி தெளிவாகிவிட்ட பின்னர் அதனை புறக்கணித்து சென்று விட்டார்களோ அவர்களுக்கு ஷைத்தான் இந்த நடத்தையை இலகுவாக்கிவிட்டான் மேலும் அவர்களுக்காக பொய்யான எதிர்பார்ப்புகளின் ஒரு படலத்தை நீட்டிக்கொண்டே போகின்றான் ஆகவேதான் அல்லாஹ் இறக்கியருடைய மார்க்கத்தை வெறுப்பவர்களிடம் அவர்கள் கூறிவிட்டார்கள் சில விவகாரங்களில் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவோம் என்று அல்லாஹ் அவர்களின் இந்த ரகசிய பேச்சுக்களை நன்கு அறிகின்றான் பின்னர் அவர்களின் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்தவாறு அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றிக் கொண்டு செல்லும் போது நிலைமை எப்படி இருக்கும் அதற்கு காரணம் அல்லாஹுக்கு கோபமூட்டும் வழிமுறைகளை இவர்கள் பின்பற்றியதும் அவனது உவப்பை பெறும் பாதையை அவர்கள் விரும்பாததும் தான் இதனால் அவர்களின் செயல்கள் அனைத்தையும் அவன் வீணாக்கிவிட்டான் أَمْ حَسِبَ الَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ أَن لَّن يُخْرِجَ اللَّهُ أَضْغَانَهُمْ وَلَوْ نَشَاءُ لَأَرَيْنَاكَهُمْ فَلَعَرَفْتَهُم بِسِيمَاهُمْ ۚ وَلَتَعْرِفَنَّهُمْ فِي لَحْنِ الْقَوْلِ وَاللَّهُ يَعْلَمُ أَعْمَالَكُمْ وَلَنَبْلُوَنَّكُمْ حَتَّى نَعْلَمَ الْمُجَاهِدِينَ مِنكُمْ وَالصَّابِرِينَ الصابرين ونبلو أخباركم எவர்களுடைய உள்ளங்களில் பிணி இருக்கிறதோ அவர்கள் தங்கள் உள்ளங்களில் உள்ள குரோதங்களை அல்லாஹு வெளிப்படுத்த மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா என்ன நாம் விரும்பினால் அவர்களை உமக்கு கண்கூடாய் காட்டித் தந்திருப்போம் அப்போது அவர்களின் முக அடையாளங்கள் மூலம் நீர் அவர்களை அறிந்து கொள்வீர் ஏன் அவர்கள் பேசும் துணியிலிருந்தும் அவர்களை நீர் அறிந்து கொள்வீர் அல்லாஹ் உங்கள் அனைவரின் செயல்களையும் நன்கு அறிந்திருக்கின்றான் நாம் உங்களை நிச்சயமாக சோதனைக்குள்ளாக்குவோம் உங்கள் நிலைமைகளை பரிசீலித்து உங்களில் யார் முஜாஹிதுகள் போராளிகள் நிலைகுலையாது துணிச்சலுடன் இருப்பவர்கள் என்பதை நாம் கண்டறிவதற்காக إِنَّ الَّذِينَ كَفَرُوا وَصَدُّوا عَن سَبِيلِ اللَّهِ وَشَاقُّوا الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُمُ الْهُدَى لَن يَضُرُّوا اللَّهَ شَيْئًا وَسَيُحْبِطُ أَعْمَالَهُمْ எவர்கள் நேரிய வழி தங்களுக்கு தெளிவாகிவிட்ட பிறகு நிராகரிக்கவும் அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுக்கவும் தூதரை கடுமையாக எதிர்க்கவும் செய்தார்களோ அவர்களால் உண்மையில் அல்லாஹுவுக்கு எவ்வித தீங்கும் இழைத்திட முடியாது மாறாக அல்லாஹ் அவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் பாழாக்கி விடுவான் يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم إن الذين كفروا وصدوا عَن سَبِيلِ اللَّهِ ثُمَّ مَاتُوا وَهُمْ كفر كفار فلن يغفر الله لهم فلا تهنوا وتدعوا إلى السلم وأنتم الأعلون والله معكم ولن يتركم أعمالكم இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் மேலும் உங்களுடைய செயல்களை வீணாக்கி விடாதீர்கள் எவர்கள் நிராகரிப்பவர்களாகவும் இறை வழியிலிருந்து தடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்களோ மேலும் நிராகரிப்பிலேயே பிடிவாதமாக இருந்து அதே நிலையில் மரணமும் அடைகிறார்களோ அவர்களை அல்லாஹு ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் எனவே நீங்கள் தைரியம் இழந்து விடாதீர்கள் மேலும் சமாதானத்தை கோராதீர்கள் நீங்கள் தாம் வெற்றி பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான் மேலும் உங்கள் செயல்களை அவன் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் إِنَّمَا الْحَيَاةُ الدُّنْيَا لَعِبٌ وَلَهْوٌ وَإِن تُؤْمِنُوا وَتَتَّقُوا تَتَّقُوا يُؤْتِكُمْ أُجُورَكُمْ وَلَا يَسْأَلْكُمْ أَمْوَالَكُمْ إِنْ يَسْأَلْكُمُوهَا فَيُحْفِكُمْ تَبْخَلُوا وَيُخْرِجْ أَضْغَانَكُمْ ها أنتم هؤلاء تدعون لتنفقوا في سبيل الله فمنكم من يبخل وَمَن يَبْخَلْ فَإِنَّمَا يَبْخَلُ عَن نَّفْسِهِ وَاللَّهُ الْغَنِيُّ وَأَنتُمُ الْفُقَرَاءُ وَإِن تَتَوَلَّوْا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ ثُمَّ لَا يَكُونُوا أَمْثَالَكُمْ இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் ஆகும் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இரையச்சத்தின்படி வாழ்வீர்களாயின் உங்களுக்குரிய கூலியை அல்லாஹு உங்களுக்கு வழங்குவான் மேலும் உங்களுடைய செல்வங்களை உங்களிடம் அவன் கேட்க மாட்டான் ஒருவேளை உங்கள் செல்வங்களை உங்களிடமிருந்து அவன் கேட்டால் மேலும் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் கேட்டால் நீங்கள் கஞ்சத்தாம் செய்வீர்கள் அது நீங்கள் கொண்டிருக்கும் குரோதங்களை வெளிக்கொணரும் இதோ பாருங்கள் அல்லாஹுவின் வழியில் செலவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது இவ்விஷயத்தில் கஞ்சத்தனம் காட்டுகின்ற சிலர் உங்களில் இருக்கின்றனர் ஆனால் யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவர் உண்மையில் தன் விஷயத்திலேயே கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹுவோ தேவைகள் அற்றவன் நீங்கள் தாம் அவன் பக்கம் தேவையுடையோர்களாயிருக்கின்றீர்கள் நீங்கள் புறக்கணித்து விட்டால் அல்லாஹு உங்களுடைய இடத்தில் வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் மேலும் அவர்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள்